الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد عن ابن عباس رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال لو يعطى الناس بدعواهم لادعى الرجال أموال قوم ودماءهم ولكن البينة على المدعي واليمين على من أنكر حديث حسن رواه البيهقي وغيره هكذا وبعضه في الصحيحين أي البخاري ومسلم அன்புக்குரிய முஸ்லிம்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸு முப்பத்தி மூன்றாவது ஹதீஸு அர்பைன் நவி என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து அப்துல்லா பின் அப்பாஸ் அது அல்லா வன்ஹூமா அறிவிக்கின்றார்கள் ரசூலல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் கூறினார் மனிதர்கள் தம்முடைய தம்முடையவை என்று உரிமை கொண்டாடுவதையெல்லாம் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் மக்களுடைய உயிரையும் செல்வத்தையும் அவர்கள் என்னுடையது என்று கூறுவார்கள் ஆக உரிமையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உரிமை கூறுபவர் மீதாகும் அதை மறுப்பவர் மீது சத்தியம் செய்வது கடமையாகும் இந்த ஹதீஸு பைஹக்கியில் இருக்கின்றது அதே போல் இதனுடைய ஒரு பகுதி புகாரி மற்றும் முஸ்லீமினுடைய ஹதீஸில் இருக்கின்றது அன்பு கூறுகளே இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லம் நமக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை நமக்கிடையே ஏற்படக்கூடிய தகராறுடைய மிக முக்கியமான ஒரு ஃபார்முலாவை இங்கு கூறுகின்றார்கள் முதல் விஷயத்தில் சொல்லா அலிசம் கூறினார்கள் மக்கள் மக்களிடத்தில் மக்களுடைய மத்தியில் இது என்னுடைய உரிமை என்று அவன் உரிமையை கொண்டாடு ஜஸ்ட் அதை கூறுவதனால அவனுடைய உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா மனிதர்கள் என்ன செய்வார்கள் மற்றவர்களுடைய உயிரையும் மற்றவர்களுடைய பொருளையும் என்ன செய்வார் இது என்னுடைய பொருள் என்று அவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள் ஆக ஒரு மனிதன் இது என்னுடையது என்று சொல்வது சொல்ற கூறு கூறுவதனால் அது அவனுடைய உரிமையாக ஆகாது மாறாக சொல்லக்கூடியவன் உரிமையை கொண்டாடக்கூடியவன் இது என்னுடையது என்று சொல்லக்கூடியவன் மீது என்ன கடமையாக இருக்கின்றது அவன் அதற்குரிய ஆதாரத்தை காட்ட வேண்டும் அதற்குரிய ஆதாரத்தை காட்ட வேண்டும் இது அவனுடையது இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவன் மீது சத்தியம் செய்ய வேண்டும் இதுதான் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கின்றது பிரச்சனை தகராறு இருக்கும் பொழுது ஒரு தீர்ப்பளிக்கக்கூடியவர் ஒரு நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு காவியாக இருக்கட்டும் அவர் மீது என்ன கடமை இருக்கின்றது ஒருவர் ஒரு விவா ஒரு பிரச்சனை கொண்டு வருகின்றார் என்றால் இது என்னுடையது என்று கூறும் பொழுது அவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்ன ஆதாரம் இருக்குது இது உங்களுடையது என்று கேட்க வேண்டும் ஒருவர் இல்லை இது என்னுடைய இது அவருடைய இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் மீது சத்தியம் செய்வது கடமையாக இருக்கின்றது இது பொதுவான ஒரு மா நபி சொல்லா அலி செல்லம் காட்டி தந்த ஒரு சட்டமாக இருக்கும் இதனால் தான் மனிதர்களுடைய உரிமையும் மனிதருடைய உயிரும் மனிதருடைய செல்வமும் பாதுகாக்கப்படும் இந்த ஹதீஸிலிருந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த இஸ்லாம் என்ற இந்த இனிய மார்க்கம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நலனை தேடக்கூடியதாக இருக்கின்றது கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆக இங்கு பொதுவாக மனிதர்கள் அல்லாவை நே அல்லாவை பயப்படாதவரும் அல்லாவை அச்சம் கொள்ளாதவரும் தான் என்ன செய்வார் இது என்னுடைய உரிமை இது என்னுடைய பொருள் என்று கூறிக்கொள்வார் அவர்கள் வாதாடுவார்கள் இல்லை என்றால் உண்மையாக அல்லாஹுடைய அச்சமுள்ளவன் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவன் அவன் மற்றவர்களுடைய பொருளையோ அவர்களுடைய உரிமையோ இது என்னுடையது என்றவன் எக்காரணத்தை கொண்டும் கூற மாட்டோம் ஏனென்றால் அவனுடைய மனதில் அல்லாஹுடைய அச்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது இது முதல் விஷயம் பிறகு இந்த ஹதீஸில் இரண்டாவது விஷயம் சொல்லப்பட்டது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை உரிமை கொண்டாடுகின்றான் என்றால் அவனுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பொதுவாக ஒரு பொருள் என்பது உயிர் இவன் என்ன கொன்று விட்டான் அல்லது என்னுடைய குடும்பத்தினரை கொன்று விட்டார் அல்லது இவன் காயப்படுத்தினான் என்று கூறுவது அவன் ஆதாரம் காட்ட வேண்டும் அல்லது பொருளை என்னுடைய என்னுடைய காசு இவனுடைய இருக்கின்றது இவ்வளவு காசை வாங்கினா இவ்வளவு காசு கொடுக்கணும் என்று கூறும்பொழுது அவனுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருள் இவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறும் பொழுது அவன் அதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் எடுத்துக்காட்டாக அதே போல உரிமைகள் இந்த உரிமை என்று வரும் பொழுது அந்த உரிமைக்கு குறிப்பாக கணவன் மனைவி ஒரு பிரச்சனை ஒரு கேஸை கொண்டு வராங்க என்ன கணவன் என் மீது செலவே செய்வதில்லை என்று அப்போ கணவர் செலவு செய்வதில்லை என்றால் அந்த மனைவி ஒரு விஷயத்தை வைக்கின்றார் என்றால் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும் இது இதுவும் இந்த விஷயத்தில் வரும் ஆக ஒரு விஷயத்தை உரிமை கொண்டாடுவது என்பது பரவலான ஒரு அர்த்தமாக இருக்கும் இது காசு சம்பந்தப்பட்டாக இருக்கட்டும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அமானித சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஆக மூன்றாவது விஷயம் இந்த மார்க்கம் மக்களுடைய உரிமையும் குறிப்பாக மக்களுடைய உயிரையும் அவருடைய செல்வத்தையும் பாதுகாக்கின்றது யாரும் எடுத்தவுடன் இது என்னது உன்னது என்று சொல்லக்கூடாது இது தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பிறகு ஒரு ஆதாரத்தை நாம் நிரூபிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒருவர் இது என்னுடையது என்று கூறுகின்றார் என்றால் அதற்கு ஆதாரம் வைக்கும் அந்த எந்தெந்த ஆதாரங்கள் வரும் அதில் முதல் விஷயம் என்ன அஷஹாதா ஒருவர் அதற்கு சாட்சி சொல்லணும் ஆமாங்க இது அவருடையது தான் என்று சாட்சி சொல்ல வேண்டும் ஷஹாதா அதற்காக தான் அல்லாஹ் தல சூரத்தில் பக்ராவுடைய இருநூத்தி நு எண்பத்தி இரண்டாவது ஆயத்தில் கூறுகின்றார் ஒஸ்த ஷிது ஷஹீதைன் மிர் ரிஜாலிக்கும் உங்களுடைய ஆண்களில் இருவர்களை நீங்கள் சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஃபைல்லம் யகூனா ரஜுலைனி இரண்டு ஆண்கள் இல்லை என்றால் பரஜுலுல் ஒம்ரா ஒரு ஆணும் இரண்டு பெண்ணையும் நீங்கள் சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் இங்கு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் கூறுகிறார் ஆக முதல் விஷயம் சாட்சி இது இன்னாரது ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அல்லது ஒரு பொருள் கடன் அவர் ஒரு செலவு காசை செலவு வாங்கியிருக்கின்றார் என்று ஒரு ஒரு கூறுகிறார் அதற்கு சாட்சி இருக்கு ஆமாங்க இவர் சொல்றது உண்மைதான் நான் சாட்சியாக இருந்தேன் என்று முதல் இதுவும் ஆதாரத்தில் வரும் இரண்டாவது ஆதாரம் என்பது வெளிப்படையாக தெரியும் எடுத்துக்காட்டாக ஷேக் உசைமின் ரஹிமல்லா இமாமாவுடைய தலப்பாவை பற்றி எடுத்துக்காட்டு கூறினார்கள் அதுவே நாம் நம்முடைய நம்முடைய சுற்றுச்சூழல் நம்முடைய இந்த நாடில் பார்க்கும்பொழுது நாம் நம்முடைய உடுத்தக்கூடிய ஆடை மேலாடையை நாம் எடுத்துக்காட்டுக்கூட எடுத்துக்காட்டு கூட என்ன ஒருவர் மேலாடை அணிந்து இருக்கிறார் அவருடைய கையில் இன்னொரு ஒரு ஷர்ட் இருக்கின்றது பக்கத்தில் இருக்கக்கூடியவரிடம் ஷர்ட் இல்லை அவன் ஷர்ட் இல்லாமல் ஆடை மேலாடை இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றான் அவன் கூறி இது எனது எனக்கு கொடுங்க என்னுடைய இது கொடுங்க என்று கேட்கின்றான் ஆக மக்கள் அனைவரும் அறிகின்றார்கள் நம்முடைய சுற்றுச்சூழல் என்ன இருக்காது யாருமே ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு தோ ஷர்ட்டை வந்து தூக்கிட்டு வர இது பார்த்தவுடனே தெரிஞ்சது இந்த ஷர்ட்டை கையில் வச்சிருக்கக்கூடிய ஷர்ட் அவனோட தான் இருக்கும் ஏனென்றால் நம்முடைய கல்ச்சரில் என்ன இதில் ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இன்னொரு ஷர்ட்டை போ ஒரு தனியாக வைத்து கொண்டு வருவது பழக்கமில்லை அப்போது இவர் இவனுடைய ஷர்ட்டை பிடிங்கிருக்கின்றார் என்று வெளிப்படையாக தெரியும் இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கும் மூன்றாவது எடுத்த ஒரு ஆதாரம் என்பது தடயம் ஒரு தடயத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் இது இது அவருடையதுதான் என்று எடுத்துக்காட்டாக நபி இங்கு சுலைமான் அலி இஸ்லாமுடைய சம்பவத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டது சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்தில் இரண்டு பெண்கள் அவருடைய குழந்தைகள் இருந்தது அவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஓநாய் ஒரு குழந்தையை அடித்து கொன்று விட்டது ஆக இந்த இரண்டு தாயாரும் என்ன செய்தார்கள் இது என்னுடைய குழந்தை உயிரோடு இருப்பது என்னுடைய குழந்தை தான் என்று கூற ஆரம்பிக்கும் பொழுது தாவூத் அலி இஸ்லாமிடம் சென்றார்கள் தாவூத் அலி இஸ்லாம் பெரிய அந்த பெண்களில் யார் முதிய வயது பெரியவர்களாக இருந்தாரோ அவருக்கு அதை பொறுப்பாக அவருடைய உரிமை இது அந்த பெண்ணுடைய உரிமை தான் என்று செய்தார்கள் ஏனென்றால் அந்த பெண்ணானவள் இதற்கு பிறகு பெற்றெடுப்பாள் என்பது தெரியும் ஏன்னா வயதாகிவிட்டது இன்னொரு ஒருவளுக்கு என்ன வயது இன்னும் இருக்கின்றது வரக்கூடிய காலத்தில் அவள் பெற்றெடுக்கலாம் அந்த அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் இந்த தீர்ப்பை அவர்களுக்கு சரியாக அவர் தோணவில்லை என்று என்ன செய்தார்கள் சுலைமான் அலை இஸ்லாமிடம் சென்றார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் என்ன செய்தார்கள் அப்படியா சரி ஒரு வாழை கொண்டு வாங்க இந்த குழந்தைய ரெண்டாக பிரித்து கொடுத்துடுறோம் இப்போ என்ன செய்தது பெரிய ஒரு அந்த ஆரிய பெண் யாருக்கு சுலை தாவூத் அலி இஸ்லாம் தீர்ப்பளித்தார்களோ யாருடைய தரப்பில் அந்த பெண்ணு மௌனமாக இருக்கின்றார் அந்த சிறிய வயது அவள் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் அந்த குழந்தையை உயிரோடு வச்சிருங்க அது எங்கே இருந்தாலும் சரி நல்லதாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் இதை பார்த்து சுலைமான் அலிசன் இந்த தடயத்தை பார்த்து சுலைமான் அலிசன் என்ன தீர்ப்பளித்தார்கள் இவளுடைய பெண் இவளுடைய குழந்தை தான் இருக்கும் ஏனென்றால் இவளுடைய பெண்ணை இவளுடைய குழந்தை இறந்து விட்டான் அவளுக்கு இப்போ உயிரோட இந்த இருக்கக்கூடிய குழந்தை உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த ஒரு வித்தியாசம் இல்லை ஆக இன்னொரு இன்னொரு ஒரு தாய் அவள் இது என்னுடைய உயிர் என்னுடைய ரத்தம் ஆக இது எப்படியாவது வாழட்டும் எங்கிருந்தாலும் வாழட்டும் என்று அந்த கருணை அவளுக்கு அந்த விஷயத்தை எடுத்து இருக்கும் பொழுது சுனிமான் இந்த தடயத்தை வைத்து இந்த இந்த ஒரு ஆதாரத்தை வைத்து சாட்சி அங்கு தீர்ப்பளித்தார்கள் ஆக பொதுவாக ஒன்று ஆதாரம் என்பது நாம் சாட்சியை வைக்கலாம் விட்னஸாக வைக்கலாம் இல்லை என்றால் வெளிப்படையாக மக்கள் அறியக்கூடிய சில ஆதாரங்களுக்கு நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் தடயங்களை கொண்டு நாம் இதை நாம் தீர்ப்பளிக்கலாம் இதுதான் மூன்று விஷயமாக இருக்கின்றது ஒல் எமீன் வாலா மன் அன்கர் யார் இது இல்லைங்க இது உங்களுடையது இல்லை என்று சொல்லும்பொழுது சத்தியம் செய்யணும் இப்போ நான் ஒரு விஷயத்தை இந்த மொபைலு அவர் கையில் இருக்கின்றது இது என்னுடையதுங்க எனக்கு கொடுங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஆதாரத்தை கொடுக்கணும் சாட்சி கொண்டு வரணும் இல்லைனா மக்கள் தெரிந்திருக்கணும் இவர் இந்த மொபைல் இவர் தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தார் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடயங்கள் வைத்து இதை அறிந்து கொள்ள வேண்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க இது அவருடையது இல்லை என்று சொல்லும்போது சத்தியம் செய்யணும் நான் சத்தியம் செய்கிறேன் இது இன்னாருடைய மொபைல் இல்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்ற இது செய்வதனால தான் மனிதன் மனிதர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் ஒவ்வொருவரும் இது என்னது உன்னது என்று உரிமை கொண்டாடுவார்கள் பிறகு உயிரையும் மற்றும் பொருளையும் பாதுகாக்க முடியாத நிலைமை ஆகும் ஆக இந்த விஷயத்தை நபிசல்லா அலிஸ்வர் மிகவும் நுணுக்கமாக குறிக்கிற இது மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா இதை கொண்டுதான் இஸ்லாமிய ஆட்சியும் இஸ்லாமிய சட்டமும் இங்கு தீர்ப்பளிக்கின்றது குறிப்பாக இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளில் இதை கொண்டுதான் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் இந்த சம்பவத்தை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன் நான் எப்பொழுது சவுதியில் இருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியரான அவர் காவியாக இருந்தார் அவங்களுடைய கோட் இருக்கும் ஒரு ஒரு ஒரு விஷயத்தை சட் ஒரு கேஸ் எடுத்து வந்து வரு வைக்கின்றார்கள் முதலில் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது அவர் ஒன்று என்னிடம் ஆதாரம் ஒரு பேப்பர் இருக்கின்றது என்று காட்டுவார் இல்லென்றால் இவர்கள் இருவர்கள் என்னுடைய சாட்சி என்று கூறுவார்கள் இப்படி அவர்கள் கேட்பார் அது முடித்த பிறகு மற்ற அவரிடம் கேட்பார் சரி இதை பற்றி நீ என்ன கூறுகின்றாய் இல்லை இது அவனுடையது இல்லை என்று அவன் கூறும் பொழுது சரி நீ சத்தியம் செய்கின்றாயா அந்த சத்தியம் செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய அச்சத்தை பற்றி நினைவூட்டுவார்கள் அந்த காதி தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நீதிபதி என்ன செய்வார்கள் என்றால் அல்லாவுடைய அச்சத்தை பற்றியும் அவருடைய தண்டனை பற்றி அச்சமூட்டுவார்கள் அங்கே ஏன் மீன் என்பவன் ஈமான் கொண்டவன் அல்லாவுடைய தண்டனையும் கொண்டு அவன் அஞ்சு கொள்வான் அலமதுல்லா அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பழக்கங்கள் தனியாக இருந்தாலும் சரி இந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் அவர் தவறு செய்து அவருக்கு அவர் அவன் செய்தது அவன் தவறு என்றால் அவன் சத்தியம் செய்ய மாட்டான் சத்தியம் செய்யவில்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றால் தீர்ப்பு இவர்களுடைய தரப்பில் போகிவிடும் போயிடும் இதை என்னுடைய கண்களால் நான் அங்கு பார்த்தேன் ஆக இதுதான் இந்த சட்டம் எங்கு நாம் அமல்படுத்தினாலும் மக்களுடைய உரிமை அவரிடம் சென்றடையும் இல்லை என்றால் தன்னுடைய ஆட்சி பலத்தை கொண்டோ தன்னுடைய ஆள் பலத்தை கொண்டோ மக்களுடைய உரிமைகளை பெறக்கூடியவர்களை நாம் அதிகமாக அநியாயங்களை பார்க்கின்றோம் இந்த சட்டங்களை அமல்படுத்தினோம் என்றால் ஒவ்வொருவருடைய உயிரும் ஒவ்வொருடைய செல்வமும் ஒவ்வொரு உரிமை அந்த உரிமையும் பாதுகாக்கப்படும் அல்லாஹால இந்த விஷயத்தை நமக்கு இந்த விஷயத்தை புரிந்து நாம் இதை நம்முடைய தீர்ப்பளிக்கக்கூடிய அல்லது பிரச்சனைகளில் இதை இலகுவாக பயன்படுத்தி நாம் பிரச்சனையும் அந்த வரக்கூடிய மசாயல்களையும் சுலபமாக தீர்த்து கொள்வதற்கு நமக்கு தோஃபிக்கு செய்வானாக திரும்பும் ஒரு முறையை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதம் ரமஹா மொஹரமுடைய மாதமாக இருக்கின்றது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக இருக்கின்றது அல்லாவால் ஆக இந்த மாதத்தில் நோன்பு குறிப்பாக ஒன்பது மற்றும் பத் பத்து மொஹரமில் நோன்பு நோற்பது இது நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய சுண்ணாவாக இருக்கின்றது பத்து மொஹரமில் நோன்பு நோற்பதுடைய சிறப்பு ஜுமாவில் நான் கூறினேன் ஒரு வருட பாவங்கள் முன் கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மனிதனுடைய மீனுடைய கடந்த கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் இது பத்து பத்தாவது நோன்பு யோம ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பை நோற்பதினால் அதற்கு நபி சொல்லா அலிசம் ஒரு நோன்பை நோற்று கொண்டிருந்தார் பிறகு மதினாவில் வரும் பொழுது யூதர்கள் அதை நோன்பு நோற்பதை பார்த்துவிட்டு நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஆசை கொண்டால் நான் அடுத்த வருடம் ஹயாத்தாக இருந்தால் உயிருடன் இருந்தால் நான் ஒன்பதையும் நான் நோன்பு நோற்பேன் மிகவும் கடும் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அசுமன்னத்தே அரபி மொழி அறிந்தவர்கள் இந்த வார்த்தையின் எவ்வளோ ஆழமான அர்த்தம் என்று அறிவார்கள் நான் கண்டிப்பாக நான் ஒன்பதையும் நான் நோன்பு வைப்பேன் என்று நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் அந்த அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்து நோன்பை வைக்க வேண்டும் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஒன்பது பத்து இருக்கின்றது இதை நாம் வைத்து அல்லாவிடம் நாம் இதற்கு உடைய கூலியை தேடக்கூடியவர்களாக நம்ம ஆகட்டும் அல்லாஹ் தாலா நமக்கு இந்த விஷயத்தை இலகுவாக்கட்டும் சுபஹானகல்லாம் அபிஹம்திக்க அஷதல்லா இல்லா இல்லான் தஸ்தபிருக வாத்தூபு இலை